ரிபுகீதை ஒன்பதாவது அத்தியாயம் விதேக முக்தன் லக்ஷணம் உரைக்கும் அத்தியாயம் இங்கு மிக அரிதான விதேக முக்தன் லக்ஷணமே நிதாக நினக்கியம்ப கேளாய் தங்கும் நினைவனைத்தையுமே தவிர்ந்து சுத்த தற்பரனே தானாகி சாந்தனாகி துங்க சுக கனமாகி துச்ச ரூப தொடர்பின்றி மகாமௌன நிலை பெற்றோனாய் மங்களிலா உணர்வுருவாம் பிரம்ம ரூபம் மாத்திரமாயிருப்பவனே விதேகமுக்தன் பின்னமிலா சர்வாத்மஸ்வரூபமாகி பிரிவற்ற பரசாந்த ஸ்வரூபமாகி துண்ணியிடும் பந்தமிலா ஸ்வரூபமாகி தொடர் மோட்சம் தானுமில்லா சொரூபமாகி உன்னுமரு வடிவுமில்லா ஸ்வரூபமாகி உண்மையுணர்வானந்த ஸ்வரூபமாகி மன்னு பரிபூரணமா பிரம்ம ரூபம் மாத்திரமாயிருப்பவனே விதேகமுக்தன் பயிலும் மகாவாக்கின் லட்சிய ஆத்மாவாய் பரமசுக கனமான பரமாத்மாவாய் செயலவையும் இல்லாத சுத்தாத்மாவாய் சின்மயமாய் செரிகின்ற சகஜாத்மாவாய் அயலணுவும் அணுகாத வெறுமாத்மாவாய் அருவிதமாம் விகாரமில்லா அகண்டாத்மாவாய் அயலில் பரிபூரணமாம் பிரம்மாத்மாவாய் மன்னியிறந்திடுவோனே விதேகமுக்தன் பிரம்மமகம் மகம் பிரம்மம் என்றிவ்வண்ணம் பெறுகின்ற தியானமும் நிச்சயமும் இன்றி நிர்மலமாம் சின்மாத்திர ஸ்வரூபமாக நிற்பவனே நிலை பெற்ற விதேகமுக்தன் அரிய பரமகமென்றும் அல்லவென்றும் அகிலமுமே உளதென்றும் இல்லை என்றும் ஒரு விதமாம் விகல்பமுமே இன்றி என்றும் ஓர் வடிவாயிருப்பவனே விதேக முக்தன் எப்போதும் எவ்விடத்தும் எதனை ஏனும் எண்ணியிடம் விகல்பங்கள் இறையும் என்றே தற்போதம் தவிர்ந்து பிரம்ம ரூபம் தானாகி இருப்பவனே முக்தன் கல் போல இருப்பனெனும் நினைவும் இன்றே கற்பிதமாய் தோன்றிய எப்பொருளும் இன்றே சர்பூத சுககனமாம் பரமேயாக சலனமிலாதிருப்பவனே விதேகமுக்தன் பூதமுதற்பலவிதமாம் காலபேதம் பொய்யான வெகுவிதமாம் தேசபேதம் ஓதியிடும் பலமான வஸ்து பேதம் ஒன்றுமிலாதிருப்பவனே விதேகமுக்தன் ஈததுனி இவன் அவனான் நிவனே எவ்விதமாம் பேதமும் ஓரணுவும் என்றே போதகன பரபிரம்ம வடிவேயாக பொருந்தியிருந்திடுவோனே விதேக முக்தன் நிர்மலமாய் நிர்குணமாய் நித்யாத்மாவாய் நிலை பெற்ற அறிவுருவாய் நுண்மையாகி பரவிய காலாத்மாவாய் காலமின்றி பலவித தேகாத்மாவாய் தெய்வமின்றே சர்வ ஜகதாத்மாவாய் சர்வம் இன்றி சத்தியமாய் சுககனமாய் சாந்தமாகே புரணமதாம் பரபிரம்ம வடிவேயாக பொருந்தி இறந்திடவோ நீ விதேகமுக்தன் ஞாத்ரு ஜானாதியில்லா சுத்தாத்மாவாய் ஞாலமிலா கேவலமாம் பரமாத்மாவாய் ஏதும் ஒரு ஜடமுமில்லா போத்தாத்மாவாய் இறையும் அனாத்மாவின்றி ஏகாத்மாவாய் பீதி செய்யும் விகல்பமில்லா பயாத்மாவாய் பேதமில்லா மெய்யுணர்வானந்தாத்மாவாய் ஆதியில்லா கண்டபர பிரம்மாத்மாவாய் அமர்ந்தசைவற்றிருப்பவனே விதேக முக்தன் ஏதுமொரு பந்தமில்லா முக்தாத்மாவாய் இருமையிலா பரசத்தா மாத்ராத்மாவாய் பேதமில்லா கேவலமா ஞானாத்மாவாய் பிரிவற்ற கேவலவானந்தாத்மாவாய் தீது செய்யும் அகங்கார ரகிதாத்மாவாய் திருஷ்யமே இல்லாத திகழ்வாத்மாவாய் வீதலிலா கண்டபர பிரம்மாத்மாவாய் பெரிதாக இருப்பவனே விதேக முக்தன் ஜீவனெனும் ஈசனெனும் ஜெகத்தீதென்னும் செப்பியிடும் ஸ்ருதி என்னும் ஸ்மிருதி என்னும் பாவனமாம் புராணம் இதிகாசம் என்னும் பலவித ஆகமம் என்னும் நூல்கள் என்னும் மேவு பொருள் சகலமுமே பிரம்மம் என்னும் மெய் பிரம்மம் நான் என்னும் அயலென்றென்னும் பாவனையீதொன்றுமில்லாதென்றும் சுத்த பரமாக இருப்பவனே விதேக முக்தன் சகல ஜக ஜீவ பரமான தோற்றம் சந்ததமும் சற்றேனும் இல்லை என்றும் அகிலமுமே அறிவுருவாம் பிரம்மம் என்றும் அவ்விதமாம் பரபிரம்மம் நானே என்றும் புகழும் ஒரு பாவனையும் சிறிதும் இன்றி பூரண மாத்திரமேயாகி சுககனமாய் சுத்தமதாய் சாந்தமாகி சும்மாவே இருந்திடுவோன் முக்தன் அல்பமுமே அளவுபடா பரிச்சின்ன அறிவுருவாய் அணுவுக்கு அணுவாய் தூய்தாய் சொற்பமுமே அயலற்ற துரியாதீத்த ஸ்வரூபமதாயிருப்பவனே முக்தன் கல்பிதமாம் நாமமுரு ஒன்றும் இன்றி களங்கமிலா பரமசுக கனமாய் சுத்த தற்பதமாம் பரபிரம்மம் தானேயாகி தனித்தென்றும் இருப்பவனே விதேகமுக்தன் சகல சராச்சரத்துக்கும் அதீதமாகி சன்மயமாய் சுப அசுபம் சற்றும் இன்றே இகழ்வு தரும் கட்டுவிடல் இரண்டும் இன்றி ஏக பரிபூரணமாய கண்டாத்மாவாய் நிகரில் பராத்பரமாகி நிகிலாத்மாவாய் நிகிலமோ மேகின்றி நிரந்தரமாய் நின்ற திகழும் சித்தாகாஷ பிரம்மம் தானாய் விதேக முக்தன் தத்துவமும் அதத்துவமும் சற்றும் இன்றே தங்கு ஜடா ஜடங்களுமே சற்றும் இன்றே அத்திரமாமறையாமை அறிவும் இன்றி அசமாதி சமாதிகளும் அணுவும் இன்றே இத்திறமே சிந்தைய சிந்தைகளும் அன்றே லட்சியமும் அலட்சியமும் இறையும் இன்றே நித்தியமாம் பரபிரம்மம் தானேயாகி நிலை பெற்று நிற்பவனே விதேக முக்தன் சத்திய ஞானானந்த ஸ்வரூபமாகி சந்ததமும் உபசாந்த ஸ்வரூபமாகி மெத்தவுமே வியாபகமாம் ஸ்வரூபமாகி மிக பெரிதாம் சிதாகாசஸ்வரூபமாகி நித்திய சின்மாத்திரமாம் ஸ்வரூபமாகி நிகில பரிபூரணமாய் நிறைந்து நின்ற சுத்தமதாம் பரபிரம்மம் தானேயாகி சும்மாவே இருந்திடுவோன் முக்தன் எப்போதும் பரபிரம்மம் மயமேயாகி எப்போதும் பகுப்பறவே இருப்போனாகி எப்போதும் சண்மயமாம் சொரூபமாகியே எப்போதும் சலியாமல் இருப்போனாகீம் எப்போதும் சின்மயமாம் ஸ்வரூபமாகீம் எப்போதும் சிதானந்தமயமேயாகீம் எப்போதும் அகண்ட பரரசமேயாகீம் இருமையிலாதிருப்பவனே விதேக முக்தன் சர்போத சுககனமாம் ஸ்வரூபமாகீம் சகல பரிபூரணமாய் சலனம் இன்றே கல்போல பிரஜான கனமேயாகி களங்கமிலா பரிசுத்த ஸ்வபாவமாகே எப்போதும் இவைகட்கும் அதீதமாகி இயங்கு மனோவாக்குகளு கெட்டாதான தற்போதரகித பர பிரம்மந்தானாய் தன்மயமாயிருப்பவனே விதேகமுக்தன் தேக முதல் கல்பிதமாம் உபாதியின்றி திருஷ்யமாம் விஷயங்கள் யாவும் இன்றே மோகமதன் காரியமாம் எவையும் இன்றே மோனமதாயிருப்பவனே முக்தன் பாகமுறும் நினைவெவையும் சற்றும் இன்றே பலவிதமாம் வாசனையும் சருதும் இன்றே ஏகமதாம் பரபிரம்மம் தானேயாகி இருமையிலாதிருப்பவனே முக்தன் நிதாக பல உலகத்தின் நினைவும் இன்றே நிகரில் பரபிரம்மத்தின் நினைவும் என்றே சதானந்தமயமான பரமேயாகி சண்மயமாயிருப்பவனே விதேகமுக்தன் உதார பரிபூர்ணவானந்தமாகி பரிபூரணவானந்தமாகி நிரதிசையானந்தமாகி சிதானந்தமயமான பரமேயாகி சின்மயமாயிருப்பவனே விதேகமுக்தன் பலவிதமாய் தொற்றியவோ நினைவும் இன்றி பரவு குண விகாரங்கள் எவையும் என்றே இலகு ஸ்வயம் ஜோதிய தாம் பரமேயாகி இருளறவே விதேக விதேகமுக்தன் அலையும் மனோவிருத்திகளே அணுவும் இன்றி அவ்விதமாம் கரணங்கள் அனைத்துமின்றே கலனமிலா பரபிரம்மம் தானேயாகி சலியாமல் இருப்பவனே விதேகமுக்தன் தேகமவை ஒரு மூன்றும் சிறிதும் இன்றி தேகமன தெரிந்திடுமோ நினைவும் என்றே ஆகமுறும் பெருத்தன் முதல் விகாரமின்றி அணுவுக்கும் மனுவாகி அகண்டமாகி சோகமுருதைதத்தின் தோற்றம் யாவும் சொல்பமுமே இன்றிய சித் சுவாவமான பாகமுரா பரபிரம்மம் தானேயாகி பங்கமர இருப்பவனே விதேகமுக்தன் பரசிவமாய் பராத்பரமாய் பரமாத்மாவாய் பரசுகமாய் பரிசுத்த ஸ்வரூபமாகி ஒருவரினால் காணவுணா உண்மையாகி உள்வெளிகள் ஒன்றுமில்லாத கண்டமாகியேன் ஸ்ருதி மூடி சாரமத சுத்த சித்தாய் சொற்பொருள்கள் சொற்பமுமே இன்றீடின்ற நிர்மலமாம் பரபிரம்மம் தானேயாகி நிச்சலமாயிருப்பவனே விதேக முக்தன் இது அதுவென்றி எம்ப ஒன்னாயே காத்மாவாய் என்றுமுள்ள பரமார்த்த சத்தேயாகி மதிமுதலுக்கெட்டாத மகத்தாம் சித்தாய் மனவாக்கு ககோச்சரவானந்தமாகே ஸ்திதமருவாத்வைத்தங்கள் எவையும் இன்றி ஸ்திரமருவும் அத்வைத்த சுவபாவமாகி நிதமும் ஒரு வடிவான பரமேயாக நிலை பெற்று நிற்பவனே விதேகமுக்தன் பிரம்மசுதாரசந்தனிலே இருப்போனாகி பிரம்மசுதாரசந்தனையே புஜிப்போனாகி பிரம்மசுதாரசந்தனிலே ரமிப்போனாகி பிரம்மசுதாரசம் தனினால் சுகி போனாகி பிரம்மசுதாரசந்தனிலே மூழ்கினோனாய் பிரம்மசுதாரசந்தனினால் திருப்தனாகி பிரம்மசுதாரசமதுவே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேக முக்தன் பிரம்ம மகானந்தத்தில் வசிப்போனாகி பிரம்ம மகானந்தம் அனுபவிப்போனாகி பிரம்ம மகானந்தத்தால் மகிழ்வோனாகி பிரம்ம மகானந்தத்தால் பிறங்குவோனாய் பிரம்ம மகானந்தத்தால் நிறைந்தோனாகி பிரம்ம மகானந்தத்தில்லை போனாகி பிரம்ம மகானந்தமதே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேகமுக்தன் பிரம்ம மகானந்த ஷரீராதியுற்று பிரம்ம மகானந்தமெனும் குடும்பம் பெற்று பிரம்ம மகானந்த சிவார்ச்சனையுற்றோனாய் பிரம்ம மகானந்த ஜெயம் பெற்றோனாகி பிரம்ம மகானந்த சுதா திருப்தனாகி பிரம்ம மகானந்த மதோன்மத்தனாகி பிரம்ம மகானந்த மதே தானாய் நின்றோன் பின்னமிலா பரமான விதேகமுக்தன் ஜெகபர ஜீவன்களென தோன்றா நின்ற சம்சார விவகாரம் சற்றும் இன்றே அகில பரிபூரணமாய கண்டசத்தாய் அறிவுருவாயானந்த கனமாயொன்றாய் நிகரில் பரமாகாசஸ்வரூபமாக நிகழ்கின்ற பரபிரம்மம் தானேயாயே புகழும் ஒரு விகல்பமுமே இன்றி என்றும் பூரணமாயிருப்பவனே விதேகமுக்தன் பரமசிவன் கருணையினால் குறைத்த பாங்காக பரமான விதேகமுக்தன் மறுவியிடும் மகத்தான லக்ஷணத்தை அயலறவே நிதாக நினக்கருளி செய்தேன் ஸ்ருதி மூடி அனைத்திலுமே சாரமாகி சுக்ஷுமமாயரிதான இவ்வர்த்தத்தை அருமையுடன் திருடமாக கேட்டுணர்ந்தோர் அசரீர பரபிரம்மம் ஆவனன்றே சின்மயமாம் சிவத்தினிடை சித்தம் வைத்து சிவமதுவே நாம் என்றங்கறியாதோர்க்கு சன்மயமாம் பரபிரம்மம் தானேயாகி சலியாமல் இருப்பதுவாம் விதேகமுக்த தன்மையொரு காலத்தும் சித்தியாது தத்துவமாய் நவிழ்கின்றே நிதாக என்றே நிர்மலவாயிரிபு முனிவன் விதேகமுக்தன் நிலை பெற்ற லக்ஷணமே நிகழ்த்தினானால் தோற்றுகின்ற ஜகபர ஜீவரின் தொடர்பு யாதொன்றும் சற்றுமில்லாமலே சாற்று வாக்கு மனங்கட்கோச்சர சச்சிதானந்த தற்பரமாகவே வேற்றுமையின்றி என்றுமிருப்பதே விதேகமுக்த லக்ஷணம் என்றிடல் ஏற்றுமானந்த தாண்டவமாடு ஈசன் தன் பரிபூரண ரூபமே ஏற்றுமானந்த தாண்டவ மாடனம் ஈசன் தன் பரே பூரண ரூபமே நம் ஈசன் தன் பரே பூரண ரூபமே ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்